திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் கோயில் திருநேரிசை திருச்சிற்றம்பலம் பக்தனாய் பாட மாட்டேன் பரமனே பரமயோகி எத்தினார் பக்தி செய்கேன் என்னை நீ கழ வேண்டா முத்தனே முதல்வா தில்லை அம்பல தாடுகின்ற அத்தாவு நாடல் காண்பான் அடியனேன் வந்தவாரே கருத்தனாய் பாட மாட்டேன் காம்பன தோழி பங்கா ஒருத்தரால் அறிய ஒண்ணா திருவுருவுடைய ஜோதி திருத்தமாம் தில்லை தன்னுள் திகழ்ந்த சேற்றம்பலத்தே நிறுத்தம் நான் காண வேண்டி நேர்பட வந்தவாரே கேட்டிலேன் கிளை பீரியேன் கேட்கோமா கேட்டியாகில் நாட்டினேன் நின்றன் பாதம் நடுப்பட நெஞ்சினுள்ளே மாட்டி நீர் வாழைய பாயோ மல்கு சேற்றம்பலத்தே கூட்டமாம் குவி மூலையாள் கூடனி ஆடுமாறே சிந்தையே திகை திகைப்பியதே செறிவுடை அடிமை செய்ய எந்த நீ அருளி செய்ய யாது நான் செய்வதென்னே செந்தியார் வேள்வி ஓப தில்லை சேற்றம்பலத்தே அந்தியும் பகலும் மாட அடியினை அலசும் கொல்லோ கண்டவாதிரிந்து நாளோ கருத்தினால் நின்றன் பாதோ கொண்டிருந்த அடிபடி கூடுவன் குறிப்பினாலே வண்டு பண்பாடும் சோலை மல்கு சேற்றம்பலத்தே என் திசையோரோ மேத்த இறைவனியாடுமாறே பார்த்திருந்தடியனே நான் பரவுவன் பாடி பாடி மூர்த்தியே என்பன் உன்னை மூவரில் முதல்வன் என்பன் ஏத்துவாரிடர்கள் தீர்ப்பாய் தில்லை சிற்றம்பலத்து கூத்தாவுன் கூத்து காண்பான் கூட நான் வந்தவாரே பொய்யினை தவிர விட்டு புறமலா அடிமை செய்ய ஐயனியருளி செய்ய ஆதியே ஆதிமூர்த்தி வையகம் தன்னில் மிக்க மல்கு சேற்றம்பலத்தே பையனின் நாடல் காண்பான் பரமனான் வந்தவரே மனத்தினார் திகைத்து நாளும் மாண்பலா நெறிகள் மேலே கனைப்பராலன் செய்கேனோ கரையணி கண்டதானே தினைத்தனை வேதம் குன்றா தில்லை சேற்றம்பலத்தே அனைத்து நின்னிலையங்காண்பானடியனேன் வந்தவரே நெஞ்சினை தூய்மை செய்து நினைக்குமா நினைப்பியாதே வஞ்சமே செய்தியாலோ வானவர் தலைவனே நீ மஞ்சடை சோலை தில்லை மல்க சேற்றம்பலத்தே அஞ்சலாள் காண நின்று அழக நீயாடுமாறே மண்ணுண்ட மாலவனம் மலர் மிசை மன்னினானும் விண்ணுண்ட திருவூரூபம் விரும்பினார் காணமாட்டார் திண்ணுண்ட திருவேமிக்க தில்லை சிற்றம்பலத்தே பண்ணுண்ட பாடலோடும் பரமணியாடுமாரே சுவாமி மூலஸ்தானநாதர் சபாநாதர் அம்பாள் சிவகாமி அம்மை திருச்சிற்றம்பலம்